ஸ்லைட் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்னு காட்டுற யாருக்கெல்லாம் வீடியோ தெரியுதோ பார்த்துக்கிங்க இதில் இருக்கிற மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கும் அப்படி இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆடியோ ரெக்கார்டிங்க்கு நம்மள்ட்ட இப்போ வசதி இருக்கான்னு தெரியல தேவைன்னா அதையும் பண்ணுறேன் நான் என்கிட்ட மொபைலில் பண்ண பார்க்குறேன் நம்ம மொபைல் எப்பயுமே நம்ப முடியாது பாதியில் ஒரு கால் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா அது கட் ஆகிடும் நல்லா பார்க்க வேண்டியிருந்தாங்க நான் அது ஏதாவது லேட் பண்ணுறேன் ஸ்கைப்ல இருந்து ரெக்கார்ட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க முடியுங்களா புஷ்பராஜ் ஸ்கைப்ல இருந்து ரெக்கார்ட் பண்ண முடியுமா தெரியல அது எப்படின்னு தெரியல யாருக்காவது டீம்ல யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா கேட்க சொல்லுங்க இவரும் கேட்டு சொல்கிறேங்கிறாரு அது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு புதுசாக ஆரம்பிச்சிக்கலாமா வேறு என்னென்னமோ டிஸ்கஷன் வந்து வேறு நீங்கள் வேறு சொல்ல வரீங்க எதையும் முடிச்சிருக்கீங்க இதில் போட சொன்னாலும்